الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய முசல்லின்களே நாம் தொடர்ச்சியாக முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸு பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று இந்த ஹதீஸின் இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம் அபு ஹோரேர் ரதியுல்லான் அவர்கள் அறிவித்ததாக நபிகள் நாயகம் சொல் அறிவித்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலை வசல்லம் கூறினார்கள் நாம் முதல் பகுதியை நாம் பார்த்தோம் நபிகள் நாயகம் சொல்லா அலிசம் கூறினார்கள் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்ள வேண்டாம் பிறகு ஒருவருக்கொருவர் போட்டியாக விலைகளை உயர்த்தி கேட்க வேண்டாம் கூற வேண்டாம் பிறகு ஒருவருக்கொருவர் வெறுக்க வேண்டாம் பிறகு உங்களுடைய உங்களில் ஒருவர் இன்னொருவருடைய வியாபாரத்தில் வியாபாரம் பேச வேண்டாம் அல்லாவின் அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக விடுங்கள் என்ற இந்த இதுவரை நாம் பார்த்தோம் நேற்று இன்று பார்க்கக்கூடிய இரண்டாவது பாகம் நபி சொல்லா அலிசல்லம் கூறியது அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான் ஆகவே அவன் அவனை அவன் மீது அநியாயம் செய்ய மாட்டான் அவனை அவன் கைவிட மாட்டான் அவன் பொய் கூற மாட்டான் அவனிடம் பிறகு அவனை தாழ்த்த நிலைமையிலும் இழிவும் படுத்த மாட்டான் இறைச்சம் என்பது தப்புவா என்பது ஹ உனா இங்கு இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் சொல்லா அலைய செல்லம் தன்னுடைய மார்பை சுற்றி காட்டி மூன்று தடவை நபி சொல்லா அலுவலம் கூறினார்கள் இரையச்சம் என்பது தக்குவா என்பது இங்கிருக்கின்றது இங்கிருக்கின்றது இங்கிருக்கின்றது என்று நபி சொல்லா அலுவலம் கூறினார்கள் அதற்கு பிறகு ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு இதுவே போதுமானது அவன் தன்னுடைய முஸ்லிம் சகோதரனை இழிவாக கருதுவதே அவன் பாவம் செய்வதற்கு போதுமாக இருக்கும் பிறகு ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் இன்னொரு முஸ்லீமுடைய இரத்தமும் உடமையும் கண்ணியமும் ஹராமாக்கப்பட்டுள்ளது என்று நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லம் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் வந்து கூறுகிற நபிகள் நாயகம் சுல்லா அலி செல்லம் நேற்று கூறினார்கள் நேற்று கூறக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்தோம் நீங்கள் அல்லாவின் அடியார்களை ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் என்று கூறிவிட்டு அதற்கு பெரும் நபி சொல்லா செல்லம் என்ன கூறுகின்றார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரர்கள் என்றால் அவனுடைய உரிமைகள் என்ன அவன் எப்படி அவனிடம் பழக வேண்டும் என்று அவருடைய தன்மையை இங்கே நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் அல் முஸ்லீம் அஹ்வல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு சகோதரன் ஆவான் எப்படி விரும்ப விரும்பக்கூடிய விஷயத்திலும் அவனை நேசிக்கக்கூடிய விஷயத்திலும் உபதேசம் செய்யக்கூடிய விஷயத்திலும் இதில் முழுமையாக தன்னுடைய சகோதரனுக்கு தன்னுடைய கூட பிறந்த அண்ணனுக்கு அல்ல தம்பிக்கு சகோதரனுக்கு எப்படி அவன் நல்லதை கருதுவானோ அதே போல் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அவன் நலனை நாட வேண்டும் பிறகு நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் அவன் என்ன செய்ய வேண்டும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரன் என்றால் லா யத்லி முஹு முதல் விஷயம் அவன் மீது அநியாயம் செய்யக்கூடாது அநியாயம் செய்வது அது அவனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை கொடுக்காமல் இருப்பதும் அநியாயம் செய்வது அவனுக்கு அவனிடம் ஒரு அவனுடைய அவனை காயப்படுத்துவதோ சிரமப்படுத்துவதோ அவனுடைய மானத்தை பற்றி தவறாக அவதூறாக பேசுவதும் இதுவும் அநியாயம் செய்யப்படுவதாக இருக்கின்றது ஆக ஒரு முக்மின் இன்னொரு முக்மினுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்று நபி சொல்லாசும் கூறினார் அதே போல அவன் கைவிட மாட்டான் தன்னுடைய சகோதரனுக்கு பிரச்சனை வரும் பொழுது அவனுக்கு உதவி என்று தேவை வரும் பொழுது அவன் என்ன செய்ய மாட்டான் அவனை கைவிட மாட்டான் எப்பொழுதுமே உறுதியாக உதவியாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் செல்ல இரண்டாவது விஷயம் கூறுகின்றார் மூன்றாவது விஷயம் அவன் அவனிடம் பொய் கூற மாட்டான் பொதுவாக பொய் கூறுவதே தடை செய்யப்பட்டது ஆனால் குறிப்பாக ஒரு முஸ்லீம் சகோதரனாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லீமின் அவன் பொய் கூற மாட்டான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் கூறினார்கள் அதே போல் நான்காவது விஷயம் ஒலா ராகு அவனை தாழ்வாக பார்க்க மாட்டான் அவனிடம் இருக்கக்கூடிய குறையோ அல்லது அவனிடம் வசதி இல்லையோ அல்லது அவனை பார்த்தல் ஒரு அவன் என்னென்ன இவனை போல் நாம் மதிக்க வேண்டுமா இவனுடைய என்ன அந்தஸ்து இருக்கின்றது இவனுக்கு நான் என்ன கண்ணியப்படுத்தணும் இவனுடைய பேச்சு என்ன கேட்கணும் இவனுடைய அந்தஸ்து இல்லை என்று இந்த மாதிரி விஷயங்கள் நினைக்கக்கூடாது அவனுடைய அவனை இழிவுபடுத்தக்கூடாது அவனை சிறியவனாக அவனை கருதக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லாசன் கூறினார்கள் அதற்கு பிறகு நபி சொல்லாசன் கூறினார்கள் அச்சக்குவா ஹாஹுனா இரையச்சம் என்பதும் இறை உள் உள்ளத்தில் இருக்கின்றது என்று நபி சொல்லா அலிஸ்லம் மூன்று முறை கூறினார்கள் தக்குவா என்பது இங்கு இருக்கின்றது தக்குவா என்பது இங்கு இருக்கின்றது தக்குவா என்பது இங்கு இருக்கின்றது என்று நபி சொல்லா கூறினார்கள் இரையச்சம் என்பது இந்த இறையச்சி என்பது மனதில் இருக்கக்கூடிய இரையச்சம் எப்படி நமக்கு தெரியும் இவன் இரையச்சம் வாழ்க்கையை வாழ்கின்றான் என்றால் அவனுடைய நாவாலும் அவனுடைய செயலாலும் நாம் அறிந்து கொள்ளலாம் இவன் தக்குவாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கான் ஏனென்றால் உண்மையாக அவன் மனசில் அல்லாவி அஞ்சுகின்றான் என்றால் அவனுடைய நாவு அவன் அந்த நாவை அவன் கட்டுப்படுத்துவான் அந்த நாவை கொண்டு யாருக்கும் சிரமத்தை ஏற்படுத்த மாட்டான் அல்லது தீமையான வார்த்தையை அவன் கூற மாட்டான் ஏனென்றால் அவனுடைய அந்த அல்லாவுடைய அச்சம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்றது உள்ளம் என்பது இது மிகப்பெரிய ஒரு உறுப்பாக இருக்கின்றது இந்த உள்ளம்தான் ஒட்டுமொத்த நம்முடைய உடலையே என்ன செய்கின்றது நடத்துகின்றது இந்த உள்ளம் சரியாகிவிட்டால் நம்முடைய முட்டு ஒட்டுமொத்த உறுப்புகளும் சரியாகிவிடும் ஆகிய நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் அலா ஃபில் ஜசதி முதுகா நிச்சயமாக உடலில் மனிதனுடைய உடலில் ஒரு பகுதி இருக்கின்றது ஒரு கருத்துண்டு இருக்கின்றது இதா சலுஹத் இது சரியாகிவிட்டது என்றால் இது சீராக ஆகிவிட்டது என்றால் சலுஹத் ஜசதல் குல்லு எல்லா உறுப்புகளும் உடம்பு முழுவதாக சரியாகிவிடும் ஒய்தா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லு இது அழிந்து விட்டால் அல்லது இது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் சொல்லாஸ் கூறினார் ஆக இரையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இது எப்படி வெளிப்படு வெளி வெளியே தெரியும் என்றால் செய்யக்கூடிய அவனுடைய நடைமுறையும் அவனுடைய பேச்சு வார்த்தையை கொண்டு தான் அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் பேச்சு வார்த்தை அல்லது அவனுடைய நடைமுறை சரியில்லை அவனுடைய ஏன் பயன் தவறுகள் செய்கின்றாய் பாவம் செய்கின்றாய் என்றால் எங்க உள்ள உள்ளம் என்பது இரையச்சம் என்பது தக்குவா மனசில் இருக்குங்க வெளியே தெரியாது என்று கூறுகின்றான் என்றால் அவன் தவறு செய்கின்றான் மனசில் உள்ளச்சம் இருந்து உள்ளத்தில் அச்சம் இருந்தால் அல்லாவுடைய பயம் இருந்தால் அவன் இந்த காரியத்திலிருந்து தன்னை தடுத்து கொள்வான் ஆக உள்ளச்சம் என்பது முழுமையாக அல்லாவை அஞ்சக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அதற்கு பிறகு நபி சொல்லா அலி செல்லம் கூறக்கூடிய விஷயம் அவன் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் மீது அவனுடைய இரத்தம் அவனுடைய உடைமை மற்றும் அவனுடைய கண்ணியம் அல்லாஹு தாலா தடை செய்திருக்கின்றான் இருக்கின்றான் என்ன ஹராம் என்றால் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் அவன் ஒரு முஸ்லீமுடைய இரத்தத்தையோ உயிரையோ வீணாக அவன் அதை எந்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது அதே போல் அவனுடைய உடைமை செல்வமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் அதில் அவன் அதை ஆக்கிரமிப்பதோ அதை சூறையாடுவதோ அதை அநியாயமாக பறிப்பதோ அதுவும் கூடாது மூன்றாவது அவனுடைய கண்ணியத்தையும் அவனுடைய மரியாதை குறையாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது அல்லது பேசக்கூடாது எடுத்துக்காட்டாக அவனுடைய கண்ணியம் மற்றும் அவனுடைய மானத்தை பாதுகாப்பது ஒரு முஸ்லீம் மீது கடமையாக இருக்கின்றது ஆனால் இங்கு என்ன நடக்கின்றது சர்வசாதாரணமாக நம்மில் சர்வசாதாரணமாக பொறாமை கொள்வதும் அல்லது கோல் மூட்டுவதும் அல்லது குறிப்பாக புறம் பேசுவதும் என்ற விஷயங்கள் சர்வசாதாரணமாக இருக்கின்றது புறம் பேசுவது என்பது மிகவும் கடுமையாக நபிசல்லா அல்லாஹலா கண்டித்திருக்கின்றான் ஒரு மனிதன் பொறாமை ஒரு புறா ஒரு புறம் பேசுகின்றான் என்றால் பேக் பைட்டிங் செய்கின்றான் என்றால் அவனுடைய நிலைமை எப்படி தன்னுடைய கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரனுடைய இறந்த சகோதரனுடைய கறி துண்டை அவன் சாப்பிடுவது போல என்று அல்லாஹு தலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான் அல்லாஹு தலா கேட்கின்றான் இங்கு புறம் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இறந்த சகோதரருடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் ஆக அவ்வளவு கடுமையாக வார்த்தை நபி அல்லாஹு தாலா இந்த புறம் பேசக்கூடிய விஷயத்தை அல்லாஹு தாலா கண்டித்திருக்கின்றான் இதை நாம் கொண்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் புறம் பேசுவது என்பக்கும் அன்புக்குறுகளே புறம் பேசுவது என்றால் என்ன ரீபா என்று அரபியில் சொல்லுகின்றோம் அல்லது இங்கிலீஷில் நம்ம பேக் பைட்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம் அவருடைய அவரை பற்றி ஒரு விஷயம் அவர் இல்லாத புற நேரத்தில் கூறுவது புறம் பேசுவதாக இருக்கின்றது அந்த கெட்ட தன்மையோ அல்லது சில குறைகளோ அது அவரிடம் இருந்தால் அவர் இல்லாத நேரத்தில் பேசுவது புறமாக ஆகும் அந்த கெட்டத்தன்மை அவரிடம் இல்லை இல்லை என்றால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஆகும் அவதூறாக ஆகிவிடும் ஒருவர் இன்னார் இப்படி இப்படி செய்கிறாரங்கன்னு சொல்லிட்டு பேரை சுற்றி சொல்லுகின்றோம் என்றால் அவரிடம் இருந்தால் அது புறம் பேசக்கூடியதாக ஆகும் அவரிடம் இல்லை என்றால் அதைவிட மிக மோசமான ஒரு பாவம் என்ன அவதூறு சுமத்தக்கூடியதாக ஆகும் இதை கொண்டு நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் இதுவும் ஒரு முஸ்லீமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கும் ஆக அல்லா சொல்லா அலி செல்லம் இந்த ஹதீஸில் ஒட்டுமொட்ட ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிடம் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் அவனுடைய இயல்பான வாழ்க்கையில் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை இங்கு அழகாக நபிகள் நாயகம் அலி செல்லம் கூறியிருக்கின்றார்கள் அதில் மனத்துடைய தக்குவாவை பற்றியும் கூறியிருக்கின்றார்கள் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் என்ன செய்யக்கூடாது என்று நபி சொல்லா இங்கு தடை செய்திருக்கின்றார்கள் பிறகு பொதுவாக கூறியிருக்கின்றார்கள் இவனுடைய ரத்தம் ஒரு முஸ்லீமுடைய ரத்தம் அவனுடைய உயிர் அவனுடைய உடைமை அவனுடைய செல்வம் மற்றும் அவனுடைய கண்ணிய மானம் என்பது மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்டது எதுவரென்றால் நபி சொல்லா அலிஸ்லம் இந்த மூன்று விஷயத்தையும் அல்லாஹால எப்படி ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த மைதான் அந்த நாட்கள் ரம அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் எப்படி புனிதமிக்கப்பட்டதோ எது எப்படி அல்லாஹால புனிதமாக்கினானோ அதே போல் ஒரு முஸ்லீமுடைய உயிரும் பொருளும் மானமும் புனிதமாக்கப்பட்டது பாதுகாக்கப்பட்டது எப்படி காபத்துல்லா பாதுகாக்கப்பட்டதோ அதே போல் ஒரு முஸ்லீமுடைய உயிர் மானம் செல்வம் பாதுகாக்கப்பட்டது எப்படி ஒரு அந்த மொஹர் அந்த ஹஜ்ஜுடைய மாதம் புனிதமாக்கப்பட்டதோ அதே போல் ஒரு முஸ்லீமுடைய உயிர் மானம் மற்றும் அவங்களுடைய செல்வம் உடைமை பாதுகாக்கப்பட்டது இது அநியாயமாக ஒரு முஸ்லீம் அல்லது ஒருவன் அதை அதை எனக்கு பறிப்பதோ அல்லது அவனை சிரமப்படுத்துவதோ அல்லது அவன் மீது அவதூறு சுமத்துவதோ அல்லது அவனுடைய மானத்தை என கலங்கப்படுத்தக்கூடிய நிலைமையை ஏதாவது ஒரு விஷயம் செய்வதோ இது ஹராமாக்கப்பட்டது தடை செய்யப்பட்டது ஆக இந்த விஷயங்களை நாம் அறிந்து நாம் நம்முடைய சகோதரர்கள் முஸ்லீம்களிடம் நாம் நம்முடைய தொடர்புகள் கொள்ளும் பொழுது இயல்பான வாழ்க்கையில் நாம் ஈடு நாம் தொடர்புகள் கொள்ளும் பொழுது இந்த விஷயத்தை கவனித்து கொண்டு நாம் செய்ய வேண்டும் அவருக்கு நாம் அவர் தவறு செய்தால் அல்லது அநியாயம் செய்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எப்படி அநியாயம் செய்யாதீங்க ஏனென்றால் அநியாயம் செய்வது தடை செய்யப்பட்டது என்று அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் ஆக அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயத்தை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முஸ்லீமிடம் சந்திக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் சகோதரனிடம் சந்திக்கும் பொழுது அவனை சகோதரன் என்ற நினைத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை கொடுக்கக்கூடிய நமக்கு அந்த கொடுக்கக்கூடிய தோஃபிக்கை நமக்கு கொடுத்தருள்வானாக சுஹானக் அல்லாஹும் அபிஹம்திக்க அஷதல்லா இல்லா இல்லா தஸ்தக்ஃபிருக்கா வாத்து போயிலை